சபாவும் தாபிகங்கள் முஸ்லிமான மோகினான ஆண்கள் பெண்கள் யாவரும் இன்னும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் எந்தெந்தம் உண்டாவதா எந்த ஒரு நாள் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்தில் கூலியாக கிடைக்கட்டுமா என துவா செய்வதே அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹனுடைய கல்வியை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய வீட்டிலே அல்லாஹனுடைய மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நகரியார்கள் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோப்பான சங்கடமான இக்கட்டான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக ஏற்றி அல்லாஹை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னை கேட்டுக் கொள்வானா நாளைய மறுமையினாலே அல்லா முஸ்தகீனுடைய பட்டியலை கேட்டு மேலான எண்ணத்தில் பெருதவத்தை எனக்கு கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவான அன்பான அல்லாஹுவி நல்லதியார்களே பேரமுகித்த சகோதரிகளே அல்லாஹ் எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறான் இந்த உலகத்திலே புனிதமான கண்ணியமான அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் விருக்கமாக இருந்தால் அது இஸ்லாம் தான் இஸ்லாம் அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் அது தீன் இஸ்லாம் மார்க்கம் தான் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் பல யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை பின்பற்றுகிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்போரானிலே சொல்லுவார் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே நானும் நீங்களும் இஸ்லாத்தை சுமந்தவர்களாக நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இந்த உலகத்திலே வாழ்வது என்பது அது அலாதியான சிறப்பாக அது ஒரு பெருமதியான கண்ணியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான் எதனால எங்களுடைய ஈமானால ஒரு பெருமதியை தருகிறான் எதனால அது ஈமானால எப்போது அந்த ஈமான் இழக்கப்படும் என்றால் அந்த இஸ்லாம் அல்லாத மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற அமைப்பிலே சொல்லலாம் அலைவசலம் ஒரு மனிதன் தினான் செய்தால் அந்த மனிதனுடைய ஈமானை அல்லாஹ் கலக்குகிறான் எடுத்து விடுகிறான் எனவே எங்களுடைய கண்ணியம் எதை கொண்டிருக்கிறதோ அந்த கண்ணியத்தை நாங்கள் எடுத்துவிடக் கூடாது சில பாவங்கள் செய்கின்ற அந்த கண்ணியம் எடுக்கப்பட்டு விடும் அதனால அல்லா இனியும் உங்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமாக எது மாத்திரமல்ல ஏராளமான பாவங்களை சொல்லலாம் எனவே இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம் அதை ஏற்றிருக்கின்ற நான் நீங்களும் புனிதமானவர்கள் அந்த வகையிலே இஸ்லாத்துடைய கடமைகளை எடுத்துக்கொண்டால் எல்லா கடமைகளும் கூட்டாக செய்வதை எல்லா கலவைகளும் தலைமைத்துவத்தின் கீழே செய்வதை நாம் வலியுறுத்திருக்கிறார் எனவே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்திலே தனித்து வாழ முடியாதவன் அல்லது தனித்து கூடாதவன் அவன் சமூகமாக வாழ வேண்டும் அவன் கூட்டமாக வாழ வேண்டும் அவன் ஜமாத்தாக வாழ வேண்டும் தனிமையில உள்ள ஒரு ஆட்டை எப்படி ஓனாய் பிடிக்கிறதோ அதே போல ஒரு மனிதன் தனிமையிலே வாழ்ந்தால் அந்த மனிதனை செய்தால் பிடித்துக் கொள்வான் அந்த மனிதனுடைய முடிவு பயங்கரமான முடிவாக இருக்கும் அதுவே இல்லாத ஆசுராவுடைய நாள் சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டு வாழ வேண்டிய நானும் நீங்கள் அதற்கு மாற்றமான ஒரு முடிவை சந்திக்க வேண்டி வரும் எனவேதான் அல்லாஹுவை நல்லடியார்களே நாங்கள் சொல்வதை எப்படி வழக்கமாக வழங்கி வைத்திருக்கிறோம் நோக்கு நோக்கத்தை எப்படி வழக்கமாக வழங்கி வைத்திருக்கிறோமோ அதே போல ஒரு வழக்கம் தான் ஒற்றுமை நாகரிகமாக நடப்பது மக்களை மதிப்பது ஒற்றுமையோடு வாழ்வதற்கான அல்லாஹுவின் நிலையாளிகளை இஸ்லாமில் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்திருக்கின்ற மார்க்கம் இந்த உள்ள படைப்புகள் எல்லாமே குடும்பம் அது முஸ்லிமா இருக்கலாம் முஸ்லிம் அல்லாம இருக்கலாம் பாசைகளால் வேறுபடலாம் மார்க்கம் மதங்களால் வேறுபடலாம் நாடுகளால் வேறுபடலாம் நிறங்களால் வேறுபடலாம் போக்குரங்களால் வேறுபடலாம் எப்படி வேறுபட்டால் மாணவர்களே படைப்புகள் எல்லாம் அம்மாவுடைய குடும்பம் கனிமா சொன்னவராக இருக்கட்டும் கனிமா சொல்லாமல் இருக்கட்டும் உரத்தில சுருக்கமாக சொல்ல போறான் அன்பானாவுதாக நல்லடியார்களே அல்லாஹால் அவருடைய பரிசுத்த அலப்பவானிலே இதனை அல்லாஹ் தெளிவாக விளக்கப்படுத்துகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் மதியன் வாசிகளுக்கு அவரிடம் இன்னும் ஒரு சகோதரன் சுழைவர் அவர்கள் அழைக்கிறோம் அல்லாஹ் இந்த இடத்தை பயன்படுத்துகின்றான் அவர்கள் ஒரு சகோதரன் அது உடன் பிறந்த சகோதரன் அல்ல அது படைப்புகள் அல்லாஹுடைய குடும்பம் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான் وَإِلَى عَادٍ أَخَاهُمْ صَالِحًا وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا சமூக கூடத்துக்கு அல்லாஹ் சாலிஹை இஸ்லாம் அனுப்பினான் وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا ஆத்தமுக்கு அல்லாஹ் ஹூதா இஸ்லாம் அவர்கள் அனுப்பினான் அவர்களில் ஒரு சகோதரன் அவர்களில் ஒரு சகோதரன் எல்லாம் பயன்படுத்துகிறான் அன்பானவர்களே இது யாரு ஒரே வயசுல இருந்து பிறந்த பிள்ளைகள் அல்ல அது கல்பு இயாதவா கடைசூடல்லாவுடைய குடும்பம் எனவே உலகத்திலே வாழுகின்ற போது மற்றவரை மதித்து மற்றவருடைய உணர்வுகளை மதிப்பளித்து மற்றவர்களுக்கு மானம் இருக்கிறதே மரியாதை இருக்கிறது கண்ணியம் இருக்கிறதே பெருமதி இருக்கிறதே எல்லாவற்றையும் விளங்கி இந்த உலகத்திலே நாமும் நீங்கள் நடக்க வேண்டும் அன்பான அல்லாஹுவின் நிலையாளிகளே சொல்லலாக அடங்கி மன்னவர்கள் அதாவது முழு படைப்புகளையும் அப்படி சொன்னதை போல அல்லாவின் தூதர் செல்லதாக அடைவசன் அவர்கள் முஸ்லீம்கள் முக்மீன்களை உதாரணப்படுத்தினார்கள் அல் முக்மீனும் கரஜுலின் வாஹிடின் முக்மீன்கள் எல்லோரும் ஒரு மனிதரை கொண்டவர்கள் இன்னும் சொன்னார்கள் கல்புன்யான் ஒரு கட்டிடத்தை கொண்டவர்கள் ஒரு உடம்பை கொண்டவர்கள் கனியமான ஒற்றுமை இந்த அதிசே போதுமானது கடல் கடந்த நாட்டுல வாழலாம் அரபு பேசலாம் அல்லது அரபு அல்லாத ஏனைய வார்த்தைகளை பேசலாம் அன்பானவர்களே முஸ்லீம்கள் மீன்கள் எல்லோரும் ஒரு உடம்பை கொண்டவர்கள் ஒரு மனிதரை போன்றவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் அன்பான அல்லாஹின் அடியார்களே இந்த கட்டிடம் அழகாக இருக்கிறது இந்த கட்டிடத்துக்கு அழகால் அளவு கொடுப்பது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே எதனால அந்த கட்டிடம் தொடராக அழகாக இருப்பதனால் அந்த கட்டிடம் அங்கு இங்கும் உடைந்திருந்தால் அங்கு இருந்து சிதைந்திருந்தால் அதனுடைய அளவு இல்லாமல் போய்விடும் அதே போல கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு உடம்போ அதாவது எப்படி ஒரு கஷ்டம் வருகின்ற ஒரு தலைக்கோ சொல்லவாக அல்லது என்னுடைய ஏனைய உறுப்புகளுக்கோ வருத்தம் வருகின்ற போது ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் தலைக்கு ஒரு வருத்தமா கண் தூங்க மறுக்கும் கை பிடிக்க மறுக்கும் கால் நடக்க மறுக்கும் வளமையான செயலை செய்ய ஏறாமல் போவதால் எதனால் தலையில ஒரு வருத்தம் அதனால கையில ஒரு வருத்தம் அதனால கால ஒரு வருத்தம் அதனால அன்பாளர்களை அதே போலதான் ஒரு மூவிலும் கொண்டு வந்து விட்டார் ஒரு முஸ்லிமும் கொண்டு வந்து விட்டால் அது எங்களுக்கு வந்த கஷ்டத்தை போல அது எங்களுக்கு வந்த ஒரு துன்பத்தை போல ஒரு மூமினுக்கு பசியா அது எனக்கு வந்த பசிய போல ஒரு மூமினுக்கு ஒரு சேவை இருக்கிறதா அது எனக்கு வந்த ஒரு சேவையை போல ஒரு மனித ஒரு மூமினுடைய மானம் பங்கப்படுத்தப்படுகிறதா ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய மரியாதை குறைக்கப்படுகிறதா அது என்னுடைய மரியாதை குறைக்கப்படுவதை போல காண அல்லாஹுவின் இந்த ஹதீஸை ஒரு கணம் உள்ளத்தில் ஆழ பாடமாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் துறையில் குறைகளை கிடைக்க மாட்டார்கள் யாரை பட்டினியாக கிடைத்து விட மாட்டார்கள் இந்த உலகத்தில் யாரையும் அப்படியான நிலைமையை எடுத்து வைக்க மாட்டார்களே எனவே இஸ்லாமுடைய எந்த கடவை எடுத்து பார்த்தாலும் அது ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய கடமை தான் அல்லாஹ் تعالى எல்லோரும் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில நீங்க சீர்திருத்தத்தை ஒற்றுமை ஏற்படுத்துறீங்க அப்படி நீங்க செய்தால்தான் அல்லாஹால் அன்பு காட்டப்படுவீர்கள் அன்பான அல்லாஹுடைய இஸ்லாத்துக்கு எல்லா கடமையும் எடுத்துப்பார் களிமா முதலாவது களிமா ஒரு எவ்வளவு ஒற்றுமை எல்லாம் வச்சிருக்கிறான் கனிமான் அல்லாஹின் அலடியாருக்கு நான் இன்னைக்கு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹி களிமா சொல்றோம் ஆரம்பத்தில் வந்த எல்லா சமூகங்களும் கலிமா சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஆத நபியுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹு ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இந்த கலிமாவுடைய ஒரே ஒற்றுமை அல்லாஹ் களிமா என்ற ஒரு மூமினுக்கு சொல்லுகிற கடமை தொகைக்கு முன்னால் அதான் இந்த அதான் எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையாக வச்சிருக்கிறான் ஏசியன் சண்டைக்கு போங்க அரேபியன் சண்டைக்கு போங்க அல்லது கடலுக்கு கடந்த வேறு நாட்டுக்கு போங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த அதான் ஒன்றுதான் இந்த அதான் அரபு வார்த்தைகள் தான் அதாவது ஏனைய மதங்கள பாருங்க அந்தந்த நாட்டுக்கு வேறு அந்தந்த நாடுகளுக்கு வேற வேற நாட்டுக்கு போகின்ற போது அந்த மதங்களை நிலைப்படுத்துகின்ற அந்த மொழி வேறுபடலாம் தேடிக்கொள்ளலாம போகலாம் ஆனா இந்த அதான் எங்க போனாலும் ஒன்றுதான் மக்காவில பாருங்க மதீனாவில பாருங்க அல்லது வேறு நாட்டுல போய் பாருங்க இலங்கையில பாருங்க பங்களாதேஷ்லயா இந்தியாவிலயா எத்தனை நாட்டுக்கு போனாலும் கண்ணியமாக அந்த அதான் ஒன்றுதான் அதனுடைய ராகங்கள் வித்தியாசப்படலாம் நீக்கிறது குறைக்கிறது வித்தியாசப்படலாம் கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லாவிருக்கிறார் எனவே தொழுகையில எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க நாங்கள் அஞ்சு நேரம் சொல்கிறோம் ஒரு இமாமுக்கு பின்னாலே இமாம் தஸ்தீர் கட்டினா தான் நாங்கள் தஸ்தீர் கட்டுறது இமாம் ருக்குவுக்கு போனதை நாங்கள் ருக்குவுக்கு போறது இமாம் சுஜிலுக்கு போனதா சுஜிலுக்கு போறது எவ்வளவு பெரிய ஒற்றுமை அவ்வளவு வச்சிருக்கிறார் அந்நாளவர்களே அதையும் தாண்டி வெள்ளிக்கிழமை நாளில் நடக்கிற கண்ணியமானவர்களே வெள்ளிக்கிழமை நாள்ல நடக்கிற சொத்துபாவை கொஞ்சம் எடுத்துப்பார் ஒரு சமூகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கணுமா அது வாட்ஸ்அப்பால் முடியாது அது பேஸ்புக்கால் முடியாது இந்திய தொழில்நுட்பங்களால் முடியாது அது முடியுமான ஒரு விடம் அல்லா இந்த விம்பரை தந்திருக்கிறான் ஒரு சமூகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் சும்மா உடைய விம்பதில் இலகுவாக கொடுக்கலாம் அன்பான அல்லாஹுவின் நிலைமையாரு எனவே மிகப்பெரிய ஒற்றுமை அல்லா வச்சிருக்கிறான் இமாம் அந்த விம்பலுக்கு ஏற முன்னாலே அந்த பத்திக்கு சொல்லுவாரு அந்த பத்தியோட விம்பலுக்கு அனுப்ப முன்னால மாட்டின் சொல்லி அனுப்புவாரு அவரை சொல்லி அனுப்புவாரு யாரும் கதைக்க கூடாது பண்ணக்கூடிய உபன்யாசம் கேட்க வேண்டும் யாராவது பேசினீங்கன்னா உன்னோட ஜிம்மா பாலாக போயிட வேண்டி சொல்லித்தான் அந்த அப்பாவை தந்து அதரத்தை பயானுக்கு அனுப்புவான் பாலம் அல்லா போயின அறியார்களே எனவே எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லா வச்சிருக்கிறான் அது மாத்திர மாத்திரமல்ல அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் கொஞ்சம் எடுத்து பாருங்க கடந்து முடிந்த நடக்கின்ற அச்சுரியை கடைபிடிப்பார் ஒரு உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அக்னிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு எக்காமத்துல சுமார் இருபத்தஞ்சு முப்பது லட்சம் மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம் ஒரே கல்வியா கண்ணியமானவர்கள் எங்க அது இஸ்லாம் காட்சி தருகின்ற உத்தமதான் ஒரே ஆளு வெள்ளை ஆடை கண்ணியமானது இந்த உலகத்தை வைத்து பிரியக்கூடிய ஆடை இறுதி ஆடை கப்பன் ஆடையும் அதே கலர் தான் ஆடையும் அதே கடை தான் அதாவது நாட்டினுடைய பெருந்தர் நாட்டினுடைய ஜனாதிபதி சில நாட்டினுடைய பிரதமர் சில நாட்டினுடைய அமைச்சர்கள் மிகப்பெரிய கோடிப்பதர்கள் கனிமான அல்லாவின் நிலவியார்களே நாட்டிலே உலகத்திலே உள்ள சிறந்த கல்விமம் யார் வந்தாலும் கண்ணியமான எல்லாரும் அந்த வெள்ளையாளோதான் இஸ்லாம் ஆணையோடதான் இங்கே பலம் வருவதை பார்க்கிறோம் அன்பான அல்லாஹுவின் நல்லே எவ்வளவு பெரிய ஒற்றுமையா இந்த இஸ்லாத்தில் வைத்திருக்கிறார் இந்த இஸ்லாத்துல அல்லா எவ்வளவு பெரிய ஒற்றுமை வைத்திருக்கிறார் அதனால கண்ணியமான அல்லாஹுவின் நல்லே நான் ஒற்றுமையாக மாறேன் இன்னொருத்தர மரியாதை உழைக்கிற வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருத்தரை உணர்வுகளை வைப்போம் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையோட ஒரு தகப்பன் எப்படி நடக்கணும் கண்ணியமானவர்களே ஒரு பிள்ளையுடைய தவறு இருக்குதா அந்த பிள்ளையுடைய தவறை தாய்க்கு முன்னால சுத்தி காட்டுவார் நண்பர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைக்கு தனியான ஒரு மரியாதையை தாய் கொடுத்திருக்கிறார் தனியான ஒரு மரியாதைய அந்த நண்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த குறைய நாலு பேருக்கு முன்னால சொல்ல சொல்ல அந்த பிள்ளை நினைக்கும் என்ன தான் இவர் கேவலப்படுத்திட்டாரே இதற்கு பின்னால நான் நல்லா இருந்தேன் அதாவது அந்த புள்ள அப்படியே வழிவிட அந்த புள்ள அப்படியே திசை மாற ஆரம்பிக்கிறார்கள் அதனால நாங்க நினைப்போம் நாங்க செய்தது நல்லதுதான் ஒரு தவறு நினைக்கிறது மக்கள் ஊழியர் அல்லது எங்களை பள்ளியில கலந்து செய்யக்கூடியவர் அல்லது எங்களை கடையில கலந்து செய்யக்கூடியவர் அல்லது எங்களை ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர் முன்ன ஒரு இன்னொரு தவறு நடக்குது அது நாலு பேருக்கு முன்னால ஆபீஸ் போய்க்கு முன்னால எங்கே ஜமாத்தாருக்கு முன்னால எங்களை வீட்டு உறுப்பினர்களுக்கு முன்னால இது இப்படி இல்லாத அப்படி நீங்க இப்படி செய்யக்கூடாது உங்களுக்கு சம்பளம் தான கண்ணியமான பயங்கரமானவர் அது முறையாகத்தான் அல்லாஹ் சொல்லுது சொல்லுவாங்க அறிவசன் கனிமானவர்கள் அவர்களுக்கு பத்து வருடம் பணிவு செய்த அனுமதி அல்லாஹாலாம் கனிமா அல்லாஹுவை நல்லதார்கள் சொல்லல்லாஹு அலிவஸ் அவர்கள் ஷீ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே கிடையாது இன்றைக்கு யாராவது எங்கள்கிட்ட வேலைக்கு வந்தா ஒரு வருஷம் போகவில்லை ஒரு மாதம் வேலை செஞ்ச போதும் அகராதுல என்னென்ன ஈடுமோ அந்த எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி கண்ணியமான அல்லாஹு நல்லே ஒரு விஷயத்தை செய்திருக்க வேண்டும் ஆனா அதை செய்ய இல்லை அதனால சொல்லலாம் அவர்கள் இதை ஏன் நீங்க செய்ய இல்ல ஒரு விஷயத்தை செய்யணும் ஆனா அதை செஞ்சு வச்சில்ல இதை ஏன் செய்ய செய்ய இல்லைன்னு கேட்கிற கண்ணியமானவர்களே இதை செய்யணுமே என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிற கண்ணியமானவர்கள் மரியாதையாக இறக்கமானவர்கள் கண்ணியமான அல்லாஹுவின் நிறையார்களே அந்த பண்பாடு அந்த நேசம் அந்த அன்பு எங்கள் உள்ளத்தில் வரும் அன்பாளர்களே சொல்லலாம் உருவம் அளித்தார் ஈரலை தப்பி சூரியன் அந்த மக்களை கூட மன்னித்தார்கள் பைத்தியக்கார் சூனியக்கார் எவ்வளோ விடயங்களை சொன்ன மனிதர்களை மன்னித்தார்கள் அவர்களை இட்டு கட்டிட மன்னித்தார்கள் யூசுப் தன்னுடைய சகோதரிகள் தன்னை அழிப்பதற்கு முன்பற்க தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த நபிமாருடைய மானத்தை உதவும் என்கிற மானம் தெரிந்தார் சொல்லவாக விமானத்தை உலக விதமான பெருசா அந்நியாயுடைய தாய் அந்த தாயுடைய மானத்தை விட எங்கிரமானம் பெருதா கனிமனர்களே நாங்க கொஞ்சம் மன்னிப்போம் அவங்களே இறங்கி மன்னித்தார்கள் மன்னிப்பால் உயர்ந்தார்கள் மன்னிப்பால் உயர்வு கிடைக்கும் என்று விளங்கினார்கள் என்னிடப்பான் அல்லாஹை நிலவியார்களே நாம் ஒற்றுமையாக வாழலாம் யாரும் புரிந்து வாழலாம் சொல்லலாக அறிவத்தால் கண்ணியமானவர்களே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டமும் அல்ல ஒரு சமூகம் இன்னொரு சமூகமும் அல்ல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பமும் அல்ல உங்களுக்குள்ள இரண்டு நபர்கள் பேசாமல் இருந்தான் இரண்டு நபர்கள் கோவிச்சு கொண்டிருந்தான் அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய உதவி இறங்காது நீங்க கையில் யாவா மலையத்தா யாவா சோதி அகத்து யாவா வரங்கத்தா அது நடக்காத கண்ணியமானவர்களே அதனால கண்ணியமானவர்களே ஒற்றுமையாக இருந்தால் தான் அல்லாத அது கைகளால் தலா சொல்லிக் கொள்வது போல அல்ல உடம்புகளும் உடம்புகளும் மானக்கா செய்து போல அல்ல உள்ளங்களால் நானும் நீங்களும் ஒன்று கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹினாலே உள்ளங்களால் ஒன்றுபட்டால் தான் அல்லாவுடைய உதவி அப்படி இல்லை என்றால் அல்லாவுடைய உதவி எங்களை கிடைக்கும் பரவு சொல்லலாம் சொல்லக்கூடிய அடி புகார குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு போட்டிக்கு கொடுத்தார் இரண்டு நாள் மூன்று நாள் மூன்று நாளைக்கு மேலே கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையில மௌத்தாகிவிட்டால் அவர் மூத்தாகிவிட்டால் அவர் நரகம் நுழைந்து விட்டார் எதிர்காலம் எதிர்காலம் அல்ல அதிகமான இறந்த அவர்கள் சொன்னார்கள் நிகழ்காலம் அல்ல எதிர்காலம் அல்ல அந்த மனிதன் மௌசாமின் அந்த நிமிடமே செல்லல்லா சொன்னார்கள் அவன் நரமன் நுழைந்து விட்டான் எதிர்காலத்தில் ஒரு கொண்டிருக்கின்ற காரணம் கொண்டிருக்கின்ற இந்த சாதாரணமானவர்கள் ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருந்தால் கண்ணியமாக ஒரு கொலையை செய்து சமந்தார் இங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில வருட கணக்குல இங்க சில சொல்லுவார் என்ன ஹயாத்துக்கு வர வேண்டாம் என்ன மௌத்துக்கு வர வேண்டாம் சொல்லுவார் மௌத்தா போறதுக்கு பின்னால் இவர் இருக்க மாட்டாரு இவருடைய ஆட்சி இருக்காது இவரோட குடும்பம் தான் இருப்பாங்க மௌத்துக்கு வர வேண்டாம் நான் மௌத்தா போனாலும் நீ வரக்கூடாது என்ன மையத்துக்கு சொல்லுவான் பாருங்க உதவி கிடைக்கும் அந்த உதவி அந்த உதவியை மக்களாக மாற வேண்டும் எங்களுக்குள்ள சில விடயங்கள்ல அதாவது ஒரு நிர்வாகம் இருந்தால் நிர்வாகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வளமாக்கிறது அவலமாக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் ஊர்ல ஜமாத்தார் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் பள்ளி ஊழியர்களால் சாதாரண பட்டதாரின் ஆசிரியர்களால சில பேரண்ட்ஸ்களால சில இஸ்ரூர்களால சில தவறுகள் நடக்கலாம் மன்னிக்கின்ற தன்மை காலமாக இருக்க வேண்டும் மன்னிப்பை மன்னிப்பை விரும்புகின்ற மாற்றம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அது மாத்திரம் அல்ல அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விரும்புகின்றான் நாங்க செய்த தவறுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை இறக்குவதாக கண்ணியமான உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் உங்களை பரிசுத்த அல்குருவானிலை சொல்லுகிறான் எவ்வளவு இறக்கமாக பேசுகிறான் قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் பண்ண மக்களை பார்த்து பேசுறாங்க நீமானவர்களே சதா பாவத்துல மூழ்கிருந்த மக்கள் நன்னே நிற்கிறாதே பாவமே வாழ்க்கை அந்த மனிதரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியார்களே எவ்வளவு இறக்கம் அல்லா எவ்வளவு இறக்கம் அல்லாம் எங்களுக்குள்ள ஒரு தவறு செய்தா எங்களை மனைவி ஒரு தவறு செய்திருக்கா நாங்க சொல்றோம் நீ எந்த போ நீ பொய்ய ஒரு பொய்ய சொல்லிக்காட்டி பொய்யே போ கனிமன் அல்லா அப்படி எங்களோட நடக்க அப்படி நடக்கும் அல்லா சொல்லவும் இல்லை பாவத்திலே மொழி சொன்ன மனித சமுதாயத்தையும் அல்லா பார்த்து என்னுடைய அதிகாரிகளே யோகி இறக்கமாக பேசுகிறார்களா அல்லாவுடைய ரத்னத்தை விட்டு நீங்க தூரமாக வேண்டாம் ராசியாக வேண்டாம் நிச்சயமாக அல்லா மன்னிப்பான் அல்லா இறக்கமான என்பதை அல்லா சொல்லி காட்டுகிறான் அன்பான அல்லாமல் நிறையாகவே அல்லா பல இடங்களில் பேசியிருக்கிறான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் எவ்வளவு இடங்களில் பேசுகிறார் அர் ரஹ்மான் இறக்கமான ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் இறக்கமாகத்தான் சவாலாக கற்றுக் கொடுக்கணும் இறக்கமாகத்தான் சரியாக சொல்லிக் கொடுக்கணும் இறக்கமாக எல்லா வேலைகளையும் மனைவிகளை நடத்துகிறோமா பிள்ளைகளை நடத்துகிறோமா ஊரை நடத்துகிறோமா எல்லா விஷயம் இறக்கமாக அன்பாக இன்றைய உலகத்துல கண்ணியமானவர்கள் சரி குறையை சொல்லக்கூடிய உண்மை தத்துவம் சைக்குறை உதவிகள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா இன்றைய சிறார்கள் அல்லது இன்றைய பெண்கள் எங்களுடைய மனைவியா இருக்கலாம் தாயா இருக்கலாம் சகோதரி இருக்கலாம் அல்லது இன்றைய வேலையாட்கள் எந்த தொழில்களுக்கு விளைகிறார் கண்ணியமானவர்களை சைக்கோலேஜில் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் அவர்கள் எல்லாரும் அடிமை ரெஸ்பெக்டுக்கு அல்ல அன்புக்குத்தான் இறக்கமாக வேலைகளை சாதிக்கலாம் ரெஸ்பெக்டாக கனிமன கடுமையாக வேலைகளை சாதிக்கிறார் இறக்கமாக அவங்கள பிள்ளைகளோட நடங்க சில வேலைகளை சாதிக்கலாம் இறக்கமாக அவரை தொழில் செய்யக்கூடிய அவங்க கீழே இருக்கும் இறங்க நிறைய வேலைகளை சாதிக்கலாம் கனிமான அல்லாஹ் ஜமாத்தார் இறக்கமாக நடங்க நிறைய வேலைகளை சாதிக்கலாம் இந்த யூஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இறக்கமாக சொல்லுங்க இது தவறு வாப்பா இதை செய்யக்கூடாது உங்களோட வாப்பமா நல்ல பரம்பரை இல்லையா உங்களோட குடும்பத்திலே இப்படியா ஒரு தவறு இல்லையா மகன் செய்யாதங்க ராஜா அது அழகில வாப்பா அப்படி சொன்ன அந்த பிள்ளை திருந்தும் அந்த புள்ளை நாலு பேருக்கு முன்னால் எடுத்து அந்த பிள்ளை ரெண்டு பேருக்கு முன்னாலதான் தவறு செஞ்சது அந்த இருபது பேருக்கு முன்னால பப்ளிக் பண்றது அந்த பிள்ளை கெட்டு போகுது நாங்க பாரம்பரிய இல்லா அல்லா பாத நிறைய இடங்கள் நடக்கும் இங்க நான் சொல்லல நிறைய இடங்கள் நடக்குது கனிமான் அல்லாவும் நிறையா இருக்கிறேன் இன்னைக்கு பிள்ளைகளை கூட்டி எனக்கு இந்த உலகம் அப்படித்தான் இந்த உலகம் அப்படித்தான் நாம் நினைப்போம் கண்ணியமாகவே இந்த மனிதர்கள் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நல்லா யோசிங்க எங்கட மனைவி கொடுக்கிற நேரத்தை விடவும் எங்கட பிள்ளைகளை கொடுக்கிற நேரத்தை விடவும் எங்கட கலாம் குரானை கொடுக்கிற நேரத்தை விடவும் எங்கட மசினை கொடுக்கிற நேரத்தை விடவும் அதிகமான நேரத்தை நானும் நீங்களும் இன்றைய தொழில்நுட்பம் மொபைல் போனை கொடுத்து இருக்கிறோம் விரும்பிய விரும்பில ஏற்றுக்கொள்ளணும் ஒரு நாளைக்கு தாய பார்ப்பதை விடவும் அதிகமா போன பார்க்கிறோம் எங்கட பிள்ளைகளை பார்ப்பதை அதிகமா போன பார்க்கிறோம் என்ன குழந்தைகளோட மனைவியோட தாய் பாப்பனோட பேசுகிறதோட அதிகமாக போன்ல கணிக்கிறோம் கண்ணியமான இன்றைய தொழில்நுட்பம் அப்படித்தான் எத்திக்கா போறதோ போன் இல்லாம வரலாம் பள்ளிக்கு வருகிறோம் போன் இல்லாம வரலாது ஒருத்தர் மௌசா போனா கண்ணியமா ஒருத்தர் பன்னிரெண்டு மணிக்கு மௌசா போன வச்சுக்கொண்டா அந்த மாதிரி தப்பீர் எழுதி இருக்கிறது பார்த்து எவ்வளவு தூரமா இருக்கும் ஆனா பன்னிரெண்டு மணிக்கு மௌசானா பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு அவர் ஓன்லைன் இருந்திருப்பார் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ ஒரு லைன் இருந்திருப்பாரு அல்லாவோட உள்ள நெருக்கம் தூரம் உள்ள நெருக்கம் தூரம் உறவுகளோட தாய் தாப்போட உள்ள நெருக்கம் தூரம் ஆனா தொழில்நுட்பத்துல உள்ள நெருக்கம் கிட்ட கண்ணியமானவர்களே இன்றைய உலகம் அப்படித்தான் ஆனா இந்த உலகத்துல அந்த சிக்கிருக்கிற அந்த குழந்தைகளை இன்றைய சமூகத்தை ஏதோ ஒரு வகையில மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு அதனால கண்ணியமான அல்லாஹுடைய நிலையாளர்களே இறக்கமாக அன்பாக எல்லோரும் பழகுவோம் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை நிலைமை சீராக்கி தருவோம் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நிலையாளர்களே இன்றைய உலகம் அப்படித்தான் எங்களை பிள்ளைகளோட இறக்கமாக நடப்போம் அன்பாக நடப்போம் ஒற்றுமையாக இருப்போம் நிச்சயமாக அந்த ஒற்றுமையை நிறைய வளர்க்க செய்கிறாங்க தனி மனிதனால் செய்து கொள்ள முடியாது நிறைய விடயங்கள் ஒரு தனி வாலிபர் இருக்கிறார் அவரால் செய்து கொள்கிறார் அவர் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் மனைவியாக இருந்து நிறைய விடயங்களை செய்யலாம் தனிமையில செய்ய முடியாத நிறைய விடயங்களை திருமணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் மனைவியாக இருந்து செய்யலாம் கணவன் மனைவியாக இருந்து செய்ய முடியாத நிறைய விடயங்களை பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து செய்யலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து செய்ய முடியாத நிறைய விடயங்களை குடும்பமாக இருந்து செய்யலாம் குடும்பமாக இருந்து செய்ய முடியாத நிறைய விடயங்களை ஒரு ஊராக இருந்து செய்யலாம் ஒரு ஊரால செய்து கொள்ள முடியாத நிறைய காரியங்களை சம்மேளனங்களால மஸ்ஜித் சம்மேளனங்களால ஊரினுடைய ஒற்றுமைகளால கண்ணியமா நிறைய விடயங்களை செய்யலாம் எனவே இந்த விடயத்துல கவனத்தில் எடுத்துக் கொடுங்க ஒற்றுமை இருக்குது கண்ணியமா அது ஒரு பலம் அது ஒரு சக்தி அல்லாவின் உதவியை கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதா எதுவும் அல்லாஹுடைய உதவி ஜமாத்தான் இருக்குது பிரிந்து போன அல்லாவுடைய உதவி கிடைத்தார் எனவே ஜமாத்தா இருக்கின்ற போதுதான் அதிக நன்மைகளை தருகிறார் ஜமாத்தா சொல்கிற துறையை தங்கல்லா அதிகமாக இருபத்தி ஏழு மடங்கு நன்மை நல்லா சொல்லியிருக்கிறார் எனவே கண்ணியமான அல்லாவின் தூதர் சொல்லலாம் அனைவத்தவர்கள் வாழ்ந்தா தந்திருக்கிறார் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை தான் எனவே கண்ணியமான அல்லாவின் நாடியார்களே நான் நீங்களும் அப்படியாக ஒற்றுமையாக வாழ்கின்றவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமாக ஒற்றுமையை வளர்ப்பதற்காக நாம் என்ன செய்யலாம் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக செய்யக்கூடிய சில விடயங்களை சொல்லிவிட்டு சொத்துமாக நிறைவேற்றுவது ஒன்று ஒற்றுமையை வளர்ப்பதற்காக முதலாவதாக கண்ணியமான எங்களை உடம்பாலோ தியாகம் செய்யும் உடம்பால் எப்படி தியாகம் நல்ல விஷயம் நடந்ததா அதற்கு நாங்க வைத்து பங்களிப்போம் நாங்க வைத்து அதுல கலந்து கொள்ள நிர்வாகம் ஒரு வேலையை செய்வாங்களா நாங்க அவங்களுக்கு உதவியா இருக்க அவங்களுக்கு என்ன செய்யும் பள்ளியை குற்றமாக நாங்க குற்றம் செய்யலாம் பாதையை துப்புரம் நாங்க துப்புரம் பண்ணிட்டான் கண்ணியமான ஒவ்வொரு ஒரு விஷயத்தை செய்யணுமா நாங்க செஞ்சுட்டோம் ஒரு பாவனை வேலையை செய்யணுமா அதற்குரிய சுத்த வேலைகளை நாங்க செய்வோம் எங்களை உடம்பால எங்களை குறித்து அதற்குரிய தியாகத்தை நாங்க செய்யணும் கண்ணியமானவர்களே இரண்டாவது கண்ணியமானவர்களே எங்களை நாம் வாழ பங்களிப்பு செய்யலாம் நல்ல அவர்களை பாராட்டும் பொறுப்போடு இருக்கிறவங்க வேலைகளை செய்யக்கூடியவங்க சமூக சேவைகளை பொருட்படுத்தி செய்யக்கூடிய ஆசிரியா இருக்கலாம் உலமாக்களா இருக்கலாம் நிர்வாகி இருக்கலாம் பட்டதாரி இருக்கலாம் சமூகத்துக்கு ஏதோ வகையில தொண்டு செய்யக்கூடியவா இருக்கா அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்களுடைய அந்தத்தை மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒரு கதையிலே வந்தால் அவருக்குரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அது வீட்டிலே எனக்கு மச்சானாக இருப்பார் வீட்டிலே எனக்கு மாமாவாக இருப்பார் சபைக்கு வந்து விட்டால் அவர் தலைவர் தலைவர் தான் செயலாளர் செயலாளர் தான் கனிமார் அதிபர் அதிபர் தான் ஆசிரியர் ஆசிரியர் தான் ஆலிம் ஆலிம் தான் அங்க வந்து மச்சா சொல்லுகிறார் அங்க வந்து மாமா சொல்லுகிறாரு கனிமாவர்களே அந்த அடுத்து அவருக்குரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சரியா சொல்லிதான் விஷயம் கனிமா அல்லாஹ் நல்லதாக எனவே அப்படியான முறையில் நாம் நடந்து கொள்வது அதே போன்று கண்ணியமான அல்லாஹின் நல்லே இன்னும் அந்த ஒற்றுமையை வளர்ப்பதற்காக செய்யக்கூடியவைகள் வாழ்க்கிறது நாவால உடம்ப பயன்படுத்தி நாங்கள் திருமணத்தை ஈடுபடுறது மூன்றாவது விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு செய்ய கிடைக்கலையா அவங்களுக்காக துவா உள்ளத்தால் துவா இன்றைக்கு சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய பதுவா செய்யறவங்களாம் கூட சேவை செய்யறவர்கள் தூக்கிறவங்களாம் கூட தான் செய்யறதும் இல்லை செய்தவர்களை செய்ய விடுவதும் தான் செய்யணும் அந்த வேலையை ஆனா தனக்கு செய்ய ஏறாது இன்னத்தில் அதை முன்னு கிறங்கி செய்யாது அதை செய்ய விடுவதில்லை கனிமானது இன்றைக்கு எங்களை சமூகத்தில் உள்ள ஆமப்பெரிய நோய் ஆமப்பெரிய நோய் நமது இல்லாமப்பாளா இணைய கனிமன் அல்லாஹ் நிறைய இந்த விடயங்களை கவனம் கொள்ளுங்க அடுத்ததாக ஒரு விடயம் இருக்குது அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருப்பான் சொத்து செல்வங்களை தந்திருப்பான் அதை கொடுத்து இதை பலப்படுத்துவதற்காக எங்களால் தீர்மானம் உதவி நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல இதற்கு ஆலோசனை கொடுக்கவும் இயலாது எங்களுக்கு வந்து அதுல எனக்கு வேலைக்கும் இயலாது எங்க ஏழுமான அழைப்புவா செய்வோம் அல்லாஹ் பொருளாதார சந்தர் அதை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவி செய்வது கண்ணியமா நிச்சயமாக அந்த ஒற்றுமை வளர்வதற்கு காரணமாக இருக்கும் அதே போல ஒற்றுமை ஈடுபடுத்தக்கூடிய காரியம் ஒற்றுமை ஈடுபடுத்து போனா அல்லாஹ் உதவி நாம் போகும் சின்ன குறைகளும் வழியில போயிடுது சின்ன சின்ன பிரச்சனை வருது அவருக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள அதை எங்களுக்குள்ள பேசி முடித்துக் கொள்ளணும் அது வெளியில போகக்கூடாது அது எதிரிகளுக்கு சின்ன குறையும் பெரிய குறையாக வளரும் அந்த குறைகளாக எதிரிகள் உள்ளே கூறுவார் கண்ணியமான அல்லாஹின் அதிகாரிகளே எனவே எங்களுடைய குறைகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய குறைகளை மதில்களும் சாப்பாடுகளும் மறைத்துக் கொண்டிருக்கின்றன மதுரைகளும் சாப்பாடுகளும் இல்லை என்றால் எங்களுடைய குறை பாதைக்கு வந்து விட்டால் நாங்கள் நடந்து போன நல்ல முறை நடந்து போன அந்த நடை நடக்க முடியாமல் ஒவ்வொருவருக்கும் பல குறைகள் இருக்கலாம் எனவே யாரும் சூழ்நிலை கிடையாது யாரும் நல்லவர்கள் கிடையாது ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு தவறுகள் இருக்கலாம் எனவே அப்படி இருந்தால் கனிமா அல்லாவிடத்தை மன்னிப்பு கேட்டு நாங்கள் நல்லவர்களா மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே இன்னொரு பிரச்சனை வந்து என்னுடைய பிரச்சனை இன்னொரு கவலை அது என்னுடைய கவலை ஒரு பசி அது என்னுடைய பசி இப்படி உணர்ந்து அந்த விடயங்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் எனவே என் மீண்டும் ஒருமை நன்றி கொடுத்துக் கொள்கிறேன் ஒற்றுமை அல்லாவுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா ஒற்றுமை ஒரு பலம் ஒற்றுமை ஒரு சக்தி ஒற்றுமை ஒரு ஆயுதம் எனவே ஒன்றுபட்ட விஷயங்களாக அல்லாவுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யாவா எங்களை பிரித்து விடாதே அல்லா யாவா எங்களை பிரித்து விடாதே அல்லா நிறைய விடயங்களை ஒற்றுமையாக இருக்கிறோம் யாவா அந்த ஒற்றுமை எங்களுக்கு தந்து யா அல்லா ஒற்றுமையாக வாழ்ந்து நிறைய விடயங்களை சாதிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யா அல்லா எங்களை பிள்ளைகளை ஒற்றுமைகளை எங்களை யா அல்லா எங்களோட உறவுகளை எங்களோட நெருக்கமான நண்பர்களை விட்டு எங்களை யா அல்லா நல்லவர்களை எங்களுக்கு நண்பர்களாக தந்து முடியாது நல்லவர்களை எங்களுக்கு உத்தார் உறவினராக தந்து முடியாதான் ஒற்றுமைகளை விட்டு எங்களை இந்த ஊரை குழப்பத்தை சைத்தான்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா யா அந்த செய்யக்கூடிய யா எங்களுக்கு வாழ்ந்தவர்கள் நல்ல பள்ளியை கட்டித்தது ஒரு சென்றார்கள் இந்த காணிய மேலும் அவர்கள் சீதேவிகள் அந்த இன்று நாங்கள் துவா செய்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த சீதேவிகளுக்கு உறக்கத்தை கொண்டு நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாத்து விடையா எங்களை துவாக்களை நேரடியாக அவருடைய கவர்களை கணிப்பு அவருடைய பாவங்களை மன்னித்து நல்லோர்களாக சேர்த்து கொய்யாவலாம் யாவா எங்களை பிரித்து விடாதையாவா எங்களுக்கு ஒற்றுமை யாவா இந்த நல்ல நாள் உடத்துல கையேது இருக்கிறோம் யாவா இந்த துவாவை சபூர் செஞ்சு கொள்வாயாக அதிகமான ஹாஜிகளும் உலகத்திலே உன்னிடத்திலே கையேது இருக்கிறார்கள் யாவா அவருடைய ஹஜ்ஜிகளை ஏற்றுக்கொள்ளுடையாவா அவர் ஹஜ்ஜிகளை ஹஜ்ஜே மபூரா கபூர் செஞ்சு அவர் அவரோட துவாக்களை கபூர் செஞ்சு அவரோட கைகளை கபூர் செஞ்சு அவரோட பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களா கபூர் செஞ்சு என்னென்ன ஹாஜி நல்ல துவாக்கு செய்த அந்த துவாக்கள் அத்தனையும் கபூல் செய்து கொள்வாயாக அவர் ஒரு சோதனை வெவ்வேறு நாட்டுக்கும் எல்லா ஊர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய யாவா இந்த வருட மகஜில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஷஹீதாக இருக்கிறார்கள் யாவா அந்த ஷஹீதுகளுக்கு சூரக்கத்தை நேரடியாக கொண்டு விடையாளா அந்தத்தை கொடுத்துவிடியாவா அந்த பெருமதியை கொடுத்துவிடியாவா இலங்கையில் சென்ற சில ஆதிகளை மௌசா இருக்கிறார் யாவா அவருடைய கபர்களை சுழற்சி பூஜைகளாக்குவியாவா வெளிநாட்டில் வந்த ஆதிகள் நிறைய பேர் இருக்கிறார் யாவா அந்த சமீதுகளை நீ கபூர் செய்வியாவா பார்ப்பினை ஒரு முறையாவது எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசி பார்க்கிறியாவா இந்த ஊரை உற்றுமையான ஊராக கபூர் செய்வியாவா சேஷாவிய ஊசராட்டங்கள் எதுவும் இதுக்குள்ளே புகுந்து விடாமல் பாதுகாத்துடுவாயாக சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை கேட்டுக் கொள்வாயாக உலமாக்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை கேட்டுக் கொள்வாயாக சரியாத்தை வளர்க்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை கேட்டுக் கொள்வாயாக எங்களை பிள்ளைகள் எங்களை மனைவி மக்கள் எங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கூடிய ஆக்கிடுவாயாக யா ஊருக்குடைய வழக்கத்தையும் அருமை தந்து விடுவாயாக யா துவாவை சரிப்பை திருப்தியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக ஆமி ஆமி